இது மூச்சினிலே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற நம் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் மட்டுமல்ல தமிழருக்கென்று இருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்கள் முன்னால் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் தை ஒன்னாம் தேதி ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருநாள் அந்த திருநாளுக்கேற்ற ஒரு தலைப்பு அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா அது என்ன அன்பும் பாசமும் அன்பு வேற பாசம் வேறையா வித்தியாசம் இருக்கு அவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்த்தா ஏதோ கஷ்டப்படுறவங்கள பார்த்தா இறக்கப்படுவார் ரொம்ப கஷ்டப்படுறானப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன் வேதனையாக தான் இருக்கு அப்போ நான் வரட்டா இந்த மாதிரி ஆள் இதெல்லாம் அன்பானவங்க வேதனைப்படுறத நிறுத்திடுறது அந்த வேதனைப்படுறவனுக்கு வேண்டியதை செய்கிறான் பார் அவன் தான் பாசக்காரன் அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க அவன் அன்பானவன் மட்டும் இல்லை பாசக்கார பய அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த செயலை செய்பவன் தான் பாசக்காரன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பாவை கூப்பிட்டு பத்து தடவை ஒரு மயம் முத்தம் கொடுக்குறான்னா ஏதோ அடி போடுறான்னு அர்த்தம் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னா அவங்க அப்பா முதல் முத்தத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த பக்கம் ரெண்டாவது இடம் முத்தம் கொடுப்பேன் ஒரு டைப்பாக கொடுக்குறானு மூணாவது இடம் கொடுப்பேன் அப்புறம் தான் கேட்பேன் உங்களுக்கு பயிலெல்லாம் சேர்ந்துப்பா கொடைக்கானல் போகிறோம்ப்பா சார்த்தேன் மூணு தடவை முத்தம் கொடுக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன்டா உங்க அம்மா தான் இப்படி காரியம் சாதிக்குதுன்னா நீயே அதே மாதிரியா இருக்கியாடா அப்படின்னா அது மாதிரி ஒரு அப்பாவுக்கு அவன் முத்தம் கொடுக்கறது ஒரு காரணத்தோட கொடுத்தான்னா அது வந்து அன்பு ஆனா அந்த அப்பா மேல அந்த அப்பா வந்து காலில் அடிபட்டு ஒரு டிவியில் வரல வர்றப்ப அந்த பெருவரில் ரத்தம் ரத்தத்தோட வந்து இறங்குறாரு எப்பா என்னப்பா ஏப்பா அப்படின்ட்டு ஓடி போய் அந்த துணியை எடுத்து சுற்றி டிஞ்சர் எடுத்து ஓடி இப்போ ஒரு நிமிஷம் வாங்க ஒரு டிடி போட்டு வரலாம் உட்காரு பின்னாடி டூ வீலரில் உட்காரு எங்கே தான் போய் மோதிட்டு வருவியாப்பா உனக்குன்னே வந்து சேர்றாங்க உட்காருப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு கொண்டு வர்றான் பாருங்க அதுக்கு பேர் தான் பாசம் அதை விட்டுவிட்டு அந்த காயத்தை பார்த்துட்டு மோதிட்டியா காலையில் என்னை திட்டிட்டு போனீங்களே உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்யா அப்படின்னாருன்னா அவங்க அப்பா யோசிப்பார் இப்படி ஒரு பிள்ளைய பெக்காமையாக இருந்திருக்கலாம்டா அப்படின்ட்டு காரணம் உறவு என்பது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்மளை விட்டுட்டு போகாது இன்னைக்கு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஆகி போச்சுன்னா ஒரு காலத்தில் இருந்த விரிந்து பறந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு சுருங்கி போச்சு அதே மாதிரி ரெண்டு பொம்பளை பிள்ளையா இருக்க வீடு இருக்கு பாருங்க அது பெரிய அவனை பார்க்குறவன்லாம் இறக்கப்படுவான் ரெண்டும் பொண்ணா சிரமம்தான் அப்படிமா அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் இங்கே ஒரு கம்மல் அப்புறம் அதுக்கு மேட்ச் ஒன்று அப்புறம் நெக்லஸ் அது இது அதில் கூட பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் அந்த அவன் பொம்பளை பிள்ளைக்கு அதை பார்த்துட்டு வந்துடுங்க அந்த அக்கா அழகாக போட்டிருந்துச்சு சுடிதார் ரொம்ப சீப்பான் எவ்வளவு மூவாயிரத்தி நானூற்றம்பது ரூபா அப்படின்ட்டு அவ்வளோதான் அவங்க அப்பன் தலையில் ஒரு கம்பளிக்கு போல ரெண்டு கம்பளியை போட்டு உட்காந்துருவார் இப்படி இருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அப்படியே சுருங்கிருச்சு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்போ அதுவும் இல்லை ஒரே பையன் ஒரே பையங்க அப்படியா அவன் படுற பாடு இருக்கு பாருங்க அந்த ஒரு பய அவனை ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு பய தான் ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன் அவன் என்ன பண்ணாலும் ஏற்றுக்குருவாங்க வீட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் என்ன பன்னெண்டு மணிக்கு நாளையிலேருந்து ஒரு மணிக்கு வருவேன் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா அவன் ஒரு ஆள் தான் அவனை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பொம்பளை பிள்ளைன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு தான் அவ்வளவும் செலவு பண்ணி ஆகணும் இப்படி சுருங்கிடுச்சு குடும்பம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் உறவுகள் அதில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா பேச வந்திருக்காங்க அதில் அன்புக்கும் பாசத்துக்கு என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கத்துறான் எப்பா எப்பா எப்பா எப்பா அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு நெஞ்சு வலி உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனான் இது அன்பு ஆனால் திடீர்னு ஒன்றரை மணிக்கு ஃபோன் வருது ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது அவன் ஓ பாசிட்டிவ் உடனே வர முடியுமா இந்த வர்றேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவசர அவசரமாக சட்டையை போட்டுக்கிட்டு யாருக்கு தேவைப்படுது அவன் என்ன ஜாதி அவன் என்ன மதம் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவன் காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா நம்மளை பாராட்டுவானா பாராட்ட மாட்டானா எதையுமே எதிர்பார்க்காம சட்டையை போட்டுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா அதுதான் பாசம் உலகத்தின் மீது பாசமாக இருப்பவர்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்வாங்க இதுக்கு மிஞ்சியது எதுன்னா ஒரிசாவில் பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி தன்னுடைய ரெண்டு மாத சம்பளத்தையும் சேர்த்து மணி ஆர்டர் பண்ணுறான் பாருங்க யாருன்னே தெரியாதவங்களுக்காக உதவி செய்கிறான் பாருங்க அது பாசத்தையும் கடந்தது அருமையான தலைப்பு ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் ஒவ்வொரு தமிழர்களுடைய விழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தை வரவேற்கிறதுக்கு இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடி இருக்கேன் வெள்ளத்தை வரவேற்கிறதுக்கு ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு குளிர்காலத்தை வரவேற்கிறதுக்கு கார்த்திகை விழா அதே மாதிரி உழைப்பின் பயனை பெறுவதற்கு உழைப்பின் பயனை அனுபவிப்பதற்கு தமிழன் கொண்டாடி வரும் ஒரே விழா தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு இந்த தை முதல் தேதி தான் ஏன் இதை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ தானே ஜனவரி ஒன்றாந்தேதி ஒரு புத்தாண்டு கொண்டாடணும்ல ஹாப்பி நியூ இயர் அது ஆங்கில புத்தாண்டு ஆனால் இது தமிழ் புத்தாண்டுன்னு ஏன் சொல்கிறோங்கிற காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் காரணம் நம்ம வாழ்க்கையே வந்து காலையில் எப்போ தொடங்குது நாள் தொடங்குறது எப்போன்னா காலைல ஆறு மணிக்கு தான் ஆனால் இங்கிலீஷ்காரனுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கிடும் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி எப்போ மாறும்னா பன்னெண்டு ஒன்றுக்கு பன்னெண்டாம் தேதி வந்துடும் ஆனால் அந்த நேரத்தில் யாராவது எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோமா <laughs> பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு பன்னெண்டு அஞ்சுக்கு கிளம்புடா ஆஃபீஸுக்கு அப்படின்னா <laughs> பேய் பிடிச்சி அலைகிறாங்களா பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு ஒரு நாள் உருவாகிறதே கதிரவன் உதயத்தை வைத்துத்தான் தமிழன் வாழ்ந்திருக்கான் சூரியன் உதிச்சிருச்சு இன்னைக்கு இந்த நாள் வந்து தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளின் தொடக்கத்தை நமக்கு அறிவிப்பதே சூரியன் தான் அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள் அதனால வாரத்தினுடைய தொடக்கமும் சூரியனை வைத்து தான் தொடங்குது மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா அமாவாசை பௌர்ணமி பாஞ்சு நாள் அமாவாசை பாஞ்சு நாள் பௌர்ணமி அதுவும் சூரியனை வைத்துத்தான் மாதமும் கணக்கிடப்படுகிறது நாளும் வாரமும் மாதமும் அதே மாதிரி வருடம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு சொன்னால் தட்சநாயனத்திலிருந்து உத்தராயணம் தட்சநாயனம்னா தெற்கிலிருந்து சூரியன் வடக்கே புறப்படுகின்ற நாள் அதில் தெற்கிலிருந்து புறப்படுகின்ற அந்த நாள் தான் தை ஒன்று அப்போ சூரியன் தெற்கிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கின்ற அந்த நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு அதுதான் உலகத்தில் தமிழனுக்கு புத்தாண்டு அதனால் ஞாயிறு சூரியனை வைத்து நாள் வாரம் மாதம் வருடம் அனைத்தும் கணக்கிட்டு வாழ்ந்தவன் தமிழன் அதனால தான் தை ஒன்னாம் தேதி தமிழனுக்கு புத்தாண்டு இனிமேல் தை ஒன்னாம் தேதி தான் நம்ம எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாம் தமிழர்கள் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் உலகத்தில் அன்பு பாசம்ங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா மூணு முக்கியமான ஆளுகளை நம்ம நேசிக்கணும் ஒன்று குழந்தைகள் இன்னொன்று முதியவர்கள் இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் இந்த மூணு பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள் குழந்தை எங்கேயாவது தப்பு பண்ணிட்டா நம்ம டக்குன்னு ஓங்கி அறைய மாட்டான் ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சண்டை வந்துட்டான்னா அவனை அடிக்கிறதுக்கு யோசிப்பான் ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ஸில் தகராறு பண்ணுறாரு இல்லையா இல்லையா அப்படின்னு ஓங்கினவன் ஏங்க உட்காருங்க நீங்கள் எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க காரணம் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு மதிப்பு அவங்க தெய்வத்துக்கு சமமானவர்கள் அதே மாதிரி முதியவர்கள் முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அதை பார்த்து லந்து பண்றது மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால தான் வந்து முதுமை வீட்டில் இருக்கும் இருந்தால் அந்த முதுமை வீட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு பெருமை தானே ஒழிய அந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடையது அது அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உறவினர்களை அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நான் சொல்லி அருமையாக பேசுறதுக்கு நான்கு பேர் தயாராக இருக்கிறார்கள் அற்புதமான கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் இந்த நல்ல தமிழர் திருநாள் புத்தாண்டு திருநாள் அன்று ஆவலோடு இந்த தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற அணியில் உறவினர்களே என்ற அணியை துவக்கி வைத்து புதுகை கவிஞர் முத்து நிலவன் தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார் எல்லாரும் <laughs> நடுவரவர்களே நடுவர் அவர்களே வாட்டருக்கும் குவாட்டருக்கும் என்ன வித்தியாசம் முத கேள்வியே இப்படி இருக்கு ஐயா வாட்டருக்கும் குவாட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா வாட்டரை சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது குவாட்டரை சாப்பிட்டா கொஞ்சம் கிக்கு வரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரில இதை நான் கொஞ்சம் எளிமையாக சொல்லவா சொல்லுங்க வாட்டருங்கிறது உறவினர்கள் மாதிரி குவாட்டருங்கிறது நட்பு மாதிரி குவாட்டர் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துடலாம் ஆனால் வாட்டர் இல்லாமல் வாழ முடியாது நடுவர்களே <laughs> நடுவர் ஏன் இந்த கேள்வியை எடுத்து எடுப்புலேயே கேட்கிறேன்னு சொன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி குடும்பமா வாழும்போது ஒரு குழந்தை நல்லபடியா வளரணும்னு நினைப்பாங்க அன்பும் பாசத்தையும் கொட்டி வளர்ப்பாங்க ஆனா நண்பர்கள்னு வந்து சேர்ந்த பிறகுதான் கெட்ட பழக்கங்கள்லாம் ஆரம்பிக்குது நடுவர்களே நான் கேட்கிறேன் தம் அடிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு கொடுக்க தண்ணி அடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கறது இந்த கோஷ்டியா அம்மா அப்பாவா நீங்க சொல்லுங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கான் சொல்லிலாம் தர்றதில்லை அவனா பழகிக்கிருவேன் வேற ஒன்றும் இல்லை நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாய் தந்தை என்கிற அன்பான உறவினர்கள் ஆனா கெட்ட பழக்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்குன்னே சுத்திக்கிட்டு இருக்கிற கோஷ்டி தான் நடுவர்களே அவங்க இருக்கிற இளமை காலத்துல நட்பு முதிரும் போது கூட எப்படி பேசிக்கிறாங்க நடுவர்களே நல்ல நண்பனா முதல்ல இருக்கும்போது பேர் சொல்லி நீங்க வாங்கன்னு பேசிக்குவான் நெருக்கமான நண்பன் ஆயிட்டா அது உறவுல தான் போய் முடியும் மாப்பிள மச்சி மச்சான் என்று உறவுக்கு ஏன் மாறுகிறார்கள் என்றால் நட்பின் முதிர்ச்சி உறவில் தான் முடிய வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நடுவர்களே எந்த காலேஜிலேயாவது பயில எப்படி பேசிக்கிறாங்களா நண்பனே வா நண்பனே புக்கார் நண்பனே எப்ப நண்பனே வந்த நான் இப்பதான் நண்பனே வந்தேன் அப்படின்னா அப்படியே கீழ்பாக்கத்துக்கு போங்கடா ரெண்டு பேரும் அப்படின்றாங்க ஆனா மாப்பிளா மச்சான் மாமா கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தானா அவனை மாமான்றாங்க எல்லாரும் அது என்னன்னே தெரில அந்த காலேஜில் கொஞ்சம் வழுக்க மண்டி ஆயிட்டானா மாமா மாமாமா அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் வயசானவனை பெரியப்பான்றாங்க பெரியப்பா ஆ அப்படிதான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதர் அந்த பிரதர்னு சொல்றதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லையா அதனால ப்ரோ ப்ரோ சகோ ப்ரோ பேஸ் ப்ரோ ஓ ப்ரோ வா ப்ரோ அப்படின்னா யார் அந்த பய பேர் ப்ரோவா இத்தாலிக்காரன் போல இருக்குன்னு பார்த்தா பிரதர் அப்படிங்கிறத சுருக்கியிருக்கேன் அதை தமிழ்ல ஃபேஸ்புக்கில்லாம் சுருக்கி சகோ சகோன்னு போட்டுக்குவாங்க நடுவரவர்களே இன்னொன்று ஒரு ஆபத்து ஏதோ திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு அல்லது கீழே விழுந்துடுறான் என்னன்னு சொல்லி கத்துறான் ஃப்ரெண்டு நான் கத்துறான் சுப்பிரமணி நான் கத்துறான் அம்மா ஏன் தெரியுமா இந்த வழியை எனக்கு தாங்க முடியலையே என்னை பெக்கும் போது நீ என்ன வழி கஷ்டப்பட்டிருப்ப வலியின் உச்சத்தில் இருக்கிறாயே அம்மா என்று அம்மா இந்த வலியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் அப்பாடா ஏன்னா இதை விட லேசானது வேற ஒண்ணும் கிடையாது அப்ப மாதிரி இருக்கிறது வலியை தாங்கி கொண்டு நீங்க சொன்னீங்கல்ல ரத்தம்னு ரத்தத்தையே பால ரத்தம் கொடுக்கிறவன் நண்பன் ஆமா அடிபட்டதுக்கு அப்புறம் ரைட்டு ஆனா ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பவள் தன் உயிரையே கொடுப்பவள் தாய் அல்லவா அந்த தாய் தான் நடுவரவர்களே அதனாலதான் நம்ம நாட்டில் ஒரு அருமையான மரபு வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய தலைவர்களை தன்னுடைய உறவினர்களாக மாற்றிக்கொள்கிற மாபெரும் பண்பாடு மரபு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் அதனாலதான் அன்னை தெரசான் காந்தி தாத்தான் நேரு மாமான் தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணா என்று அழைத்ததெல்லாம் அன்பின் காரணமான உறவு நடுவரவர்களே இந்த வார்த்தைக்கு இனியான ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமாயா எங்க திருக்கின்ற என் உயிரிடும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அப்படியே கேட்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே ஒரு உணர்வு மேலே ஓங்கி இருக்கிற அந்த உடன்பிறப்புகளை நடுவர் அவர்களே இப்போ பெண் குழந்தைங்களை பெற்றவெல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் இப்போ பொம்பளை பிள்ளைங்க கூட தைரியமாக வெளியில் வந்து தைரியமாக வந்துடுறாங்க இப்போ என்ன காலம்னா ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க லேட் ஆகுது என்ன பண்ணுறானோ தெரியலையே எங்கே போய் என்ன படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கானோ தெரியலையே பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொல்கிறாங்களே எந்த பாரில் உட்காந்துருக்கான்னு தெரியலையே என்று வருத்தப்படுகிற காரணம் என்ன அதில் அவன் செல்ஃபோனில் கொஞ்ச நேரம் சிரித்து பேசினாலே அப்ப கண் கலைஞ்சி அழுகிறான் யாரா ஃப்ரெண்டுப்பா ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுனா என்ன ஃப்ரெண்டா அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னா ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்களை பெற்றவங்க தான் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப எல்லாம் சேர்க்க சரியில்லைப்பா என்ன பண்றதுன்னு தெரியல என்கிற வார்த்தையை சொல்லாத பெற்றோர்கள் உண்டா நண்பர்கள் சரியில்லை அம்மா அப்பாவை மாத்த முடியாதுங்க ஆனா நண்பர்களை நினைச்சா மாத்தலாம் நல்ல நண்பர்களா இருந்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா கலட்டி விட்டுருங்கன்னு அப்பா அம்மா சொல்றது தப்பா என்ன ஆனா அந்த வயசுல புரியாது எங்க அப்பா மாதிரி எதிரி எனக்கு வேற இல்லடா அப்படின்னு சொல்ற கோஷ்டியா சேர்ந்துக்கிட்டு அப்ப எங்களை திட்டுறதா வேலை ஏதோ நண்பர்கள் கூட்டமா இருக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது நிறைய சிரிக்கிறவன் நண்பர்கள் கிடையாது பாவலர் பெரு பெருஞ்சித்திரனார் சொல்லுவாரு நகைப்பவர் யாவரும் நண்பர்களாகார் தொகைப்பெருக்கு என்பதும் தோழமைக்கு இல்லை பகைப்பவர் யாவரும் பழகி இருந்தவர் நடுவரவர்களே இதன் இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க உங்களுக்கு யார் எதிரின்னு கேட்டா எங்கேயோ ரோட்ட போறவன் இல்ல ஏற்கனவே பழகி இருந்தவன் அவன் பண்பு மாறுகிறது பகைவனாக மாறுகிறான் அதனால் நண்பர்களை நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள்னு பரம்பரையா நம்முடைய பாவலரேறு மட்டுமல்ல நம்முடைய திருவள்ளுவர் சொல்றார் வாழ்வோல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு நண்பர்கள் எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அந்த நட்பு என்றைக்கும் அவன் வாழ்க்கையை காப்பாற்றாத நடுவர்களே நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி ராணுவத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு போரின் போது முகம் சிதைஞ்சு போயிருது செதைஞ்சு போன முகத்தை பார்த்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவன் முகமே மாறி போயிருது இந்த முகத்தோட அசிங்கமான முகத்தோட வீட்டுக்கு போக விரும்பாம அம்மாவுக்கு கடிதம் எழுதுறான் அம்மா என் நண்பன் ஒருத்தன் வர்றான் அவங்ககிட்ட உனக்கான பொருள்கள்லாம் கொடுத்து விட்டுருக்கேன்னு ஆனா இவன் தான் போறான் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சு இவனே போறான் ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்பி வந்து அம்மா நான் தான் வந்திருந்தேன் ஆனா என் முகம் மாறி போனதுனால உனக்கு தெரியாம போச்சம்மா அப்படின்னு சொன்னப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம் போடா திருக்கு பையில நீ வந்தப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ முகத்தை காட்டாம இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிமா தெரிஞ்சுக்கிட்ட உன் வேர்வை வாசத்தை வச்சு நான் வேண்டா கருவறையில் இருந்த வாசம் எனக்கு தெரியாதான்னு சொன்னான் இல்லம்மா என் முகம் மாறி போச்சுன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னா இதுதான் தேசத்தின் முகம் என்று டால்ஸ்டாய் எழுதிய அற்புதமான சிறுகதை நடுவரவர்களே தாய் என்றைக்கும் தன் பிள்ளையை தவறாக நினைக்க மாட்டால் தவறாக புரிந்து கொள்கிற நண்பர்களால் படுகிற பாடு சாதாரணம் அல்ல இது தமிழர் திருநாளுக்கான நிகழ்ச்சி பயிரை கூட உயிராக நட்பாக நம்முடைய உறவாக நினைத்தவன் தமிழன் அண்ணன் தம்பி நாங்கள் உண்டு என்ன வேண்டும் கேளம்மா நடுவரவர்களே இந்த பாட்டு தங்கச்சி கிட்ட இல்ல அவன் வளர்த்த பயிரு கிட்ட பாடினதுங்க தமிழன் பயிர் பச்சையோட பாடியிருக்கான் அண்ணன் தம்பி நாங்கள் உண்டு என்ன வேண்டும் கேளம்மா அறுவடை நாளே உந்தன் திருமண நாளம்மா திருமண நாளம்மா அறுவடை நாளை திருமண நாளாக பயிரோடு பேசுகிற பயிரோடு பாசம் காட்டுகிற தமிழர்களுக்கு என்றென்றும் என்றென்றும் யாதும் ஊராக யாவரும் கேளிராக கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு நிரந்தரமான அன்பும் பாசமும் தருவது உறவே உறவே உறவே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டுமாய் அன்பு சகோதரர் லியோனி அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போன்னு சொன்னா நாலு பேர் உன்னை உழுதுருவானுங்க தம்பிங்கடா தமிழன் வந்து பயிர்களை கூட உறவா நேசித்து வாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னார் வாஸ்தவம் தான் அந்த பயிர் வளைஞ்சு அப்படியே விளைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு அதை அதுக்கிட்ட பேசுவேன் விவசாயி நல்லா இருக்கியா அப்பா மழை இல்லாமல் இருந்தாலும் காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போய் பேசுவான் சாஞ்சிருக்கிற நெல் பயிரை பார்த்துட்டு வெக்கப்பட்டு சாஞ்சிருக்கியா உன்னை வளர்த்து விட்ட தாய்க்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா என் மனைக்கு வர காத்திருக்க நீ என் சொத்துன்னு சொல்லி அந்த நெல் பயிருக்கு கூட உறவுகளோடு வாழ்ந்தவன் தமிழன் அப்படின்னார் அழகா பேசினார் அற்புதமான பேச்சு ஒரு அப்பா புது பைக் வாங்கினார் வாங்கி அதை தொடச்சிக்கிட்டு இருக்காரு சில பேர் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கினோன்னு தொடச்சிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நாளைக்கு தொடப்பான்னு நினைக்கிறீங்க அப்படி தொடச்சி தொடச்சி நின்று பார்ப்பேன் அப்படியே ஒரு ரெண்டு இடத்துல மோதி இந்த இங்கிட்டு நெலிஞ்சிக்கிட்டு நிற்கும் அப்படியே அப்புறம் அப்படியே தொடப்பேன் தொடச்சா என்ன தொடக்காட்டி என்ன அப்படின்னு ஆகி போயிடும் அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் இருக்க ஹெட்லைட்டில் இருக்க கண்ணாடி இப்படி இன்ட்டு இப்படி போட்டு கிடக்கேன் பேரில் பூரா சுரண்டி சுரண்டி இருக்கேன் இந்த பக்கம் எதையாவது இப்படி சுரண்டி மோதி அவ்வளோதான் வண்டி மேலே இருக்க ஆசையே விட்டு போயிறேன் அந்த புதுசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா அந்த வண்டியை அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து சின்ன ப மையன் வந்து ஒரு கல் எடுத்து அந்த பெட்ரோல் டேங்க் மேலே என்னத்தையோ கிறுக்கி விட்டேன் புது வண்டி இப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல கிறுக்கி விட்டானுன்ட்டு ஓங்கி கையில் கிடச்சதை அதை எடுத்து இப்படி அடிச்சு விட்டார் அடிச்சோன்னா இப்போ மணிக்கட்டில் அப்படியே ரத்தம் கொட்டி எலும்பு முறிஞ்சிருச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுட்டு பிள்ளை இப்படி கோவப்பட்டு அடிச்சு விட்டோமே இந்த வண்டியில் ஒரு சும்மா ஒரு கிரிக்கிட்டேன் அதுக்கு போய் பெத்த பிள்ளை இப்படி அடிச்சு விட்டோமே அப்படின்ட்டு திரும்ப வந்து வண்டிக்கிட்ட அப்படியே பார்த்து இந்த வண்டியால் தானே என் பிள்ளைய அடித்தேன் அப்படின்ட்டு திருப்பி வண்டியை ஓங்கி இப்படி சுத்தியில் எடுத்து ஒடிக்க போயிருக்கேன் அந்த நேரத்தில் மகன் பெட்ரோல் டேங்க்ல என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா ஐ லவ் யூ டேடி அப்படின்னு எழுதியிருக்கான் அப்பதான் பார்த்துட்டு டே பாடாதி பயல இந்த வண்டியில இருக்க பெயிண்ட்டுக்காக என் பிள்ளை எப்படி அடிச்சு விட்டோமேன்ட்டு அவன் மகன் எழுதுனதை தொட்டு தொட்டு ஒரு அப்பன் கும்பிட்டான் பாருங்க இந்த பாசந்தாயா ஒரு மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்கிறதை ஒழிய நட்புங்கிறது நமக்கு எப்பயாவது கிடைச்சா தான் உண்டு உறவுகள் நமக்கு வேணான்னாலும் வேணுன்னாலும் நம்மை விட்டு பிரியாதது உறவு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினார் அருமையாக பேசினார் கவிஞர் முத்துநிலவன் வாங்க அதுக்கு பதில் சொல்லணும் கோவை தனபால் நண்பர்களே அப்படின்னு பேச வர்றாரு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே நட்பு என்பது கண்களிலே தோன்றி கனவிலே முடிவது அல்ல அது மனதிலே தோன்றி மரணம் வரை நீடிப்பதுதான் நட்பு நீங்க யோசிச்சு பாருங்க உறவுகளிடம் சொல்ல முடியாத ரகசியங்களை எல்லாம் நாம் நண்பர்களிடம் தான் சொல்லுவோம் பெற்ற தாயிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள் தன் தகப்பனிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள் தன் மனைவியிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள் தன் சகோதரனிடம் சொல்ல முடியாத ரகசியங்களை எல்லாம் இத்தனை விஷயங்களையும் ஒருவரிடம் சொல்ல முடியும் என்று சொன்னால் அதுதான் நண்பன் நீங்கள் யோசித்து பாருங்கள் நட்பு என்பது ஒருவனை அங்க தேசத்திற்கு மன்னனாக்கியது அதே உறவு என்பது ஆற்றிலே நற்றாற்றிலே விடப்பட்டது நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் கர்ணன் வரலாறு இதுதான உண்மை நாங்கள் உறவுகளை குறை சொல்ல வரல என் தாயும் கருவிலே சுமந்தார் என் தந்தையும் என்னை தோளிலே சுமந்தால் என் மனைவியும் என்னை இதயத்திலே சுமக்கிறார் நான் நண்பனிடம் கேட்டேன் நீ ஏண்டா என்னை சுமக்க மறுக்கிறாய் என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் ஏன் உன்னை சுமக்க வேண்டும் சுமப்பதற்கு நீ என்ன சுமையா நீ என் சுகம் என்று சொன்னான் நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை பாருங்க free end friend free end கடைசி வரைக்கும் எந்த சங்கடமும் சகோப்தமும் இல்லாமல் நம்முடைய மரணம் வரை நம்மோடு கூட வருபவன் யார் என்று சொன்னால் அவன்தான் நண்பன் அவன்தான் நண்பன் நீங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோனா யாரோனா கேள்விக்குறி இல்லைங்க வீடு வரை உறவு என்று சொன்னால் வீட்டிலே இருக்கின்ற தன்னை உறவை வெளிப்படுத்துகின்ற தாயும் தகப்பனும் வீதி வரை மனைவி என்று சொன்னால் நாம் உறவை ஆக்கி கொண்ட மனைவி காடு வரை பிள்ளை என்று சொன்னால் தன்னால் உருவாக்கப்பட்ட உறவு ஆனால் கடைசி வரை யாரோ என்று சொன்னால் யாரோ அவன் யாருக்கு பிறந்தவனோ எங்கு பிறந்தவனோ எங்கு இருந்தவனோ தெரியாது அவன்தான் கடைசி வரைக்கும் என்று எழுதியிருக்கிறார் இதைத்தான் ஒரு கவிஞன் சொல்லுவான் கவிஞன் சொல்லுவான் கருவறையில் சுமந்த என் தாய் கூட என் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டான் கருவறையில் சுமந்த என் தாய் கூட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டாள் ஆனால் என் நண்பன் வருவான் கலந்து கொள்ள அல்ல என்னை சுமந்து செல்ல என்று சொல்லு இதுதாங்க நட்பு நட்பினுடைய அருமை என்ன தெரியுமா மெழுகுபத்திக்கும் தீக்குச்சிக்கும் இருப்பதை போல இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்கள் மெழுகுபத்திக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை மாய்த்து கொள்ளுகிறது தீக்குச்சி மெழுகுவத்திக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை மாய்த்து கொள்ளுகிறது தீக்குச்சி உயிர் கொடுத்த நண்பனை நினைத்து நினைத்து நினைத்து அந்த மெழுகுவத்தி தன்னை உருக்கிக் கொள்ளுகிறதே இதுதான் நட்பு அது கொடுங்க தாய் தாயின்னு பேசினார்ல முத்து நிலவண்ண ஏன் மனைவி பத்தி பேசல ஏன் மாமியா மருமகளை பத்தி பேசல பக்க தூட்லிங்க ரெண்டு நல்ல கடுங்க பக்க தூட்ல இந்த தை நோம்பிக்கு பொங்கலுக்கு துணி எடுக்க போனாங்க மருமக முதலிய பிளான் பண்ணிட்டா மாமியால மாமி மாமி உங்களுக்கு வயசா இருக்குதுங்க மாமி நீங்களா துணிக்கடையில் அந்த நெருக்கத்தில் வந்து எங்க சீரழி போறீங்க நீங்க வீட்லயே இருங்கன்ட்டு போயிட்டா பிளான் பண்ணிட்டு போயிட்டா அங்க போய் ரெண்டு பட்டுச்சேலை எடுத்துக்கிறா அண்ணன் ஒன்னு மருமகளுக்கு ஒன்னு மாமியாளுக்கு என்ன பண்ணா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை எடுத்துட்டா வீட்டுக்குள்ள நுழையும் போதா என்ன பண்ண கெட்டிக்காரி மருமகம் ஐயாயிரம் ரூபாய் பில்ல கிழிச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலையில் ஒட்டிட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பில் எடுத்து ஐயாயிரத்துல ஒட்டிட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா சொன்னா அத்தை எனக்கு விலை உயர்ந்த பட்டு சேலையெல்லாம் வேண்டாங்க உங்க கலருக்கு இந்த எச்சு வேலை பட்டு நல்லா இருக்கு கட்டிக்கிங் தேனா மாமியாகாரி கில்லாடி விட்டுருவாளா நீ முப்பது வருஷம் சர்வீஸ் அந்த அம்மாளுக்கு அறுபது வருஷம் சர்வீஸ் இல்ல மாமியார் சொன்னா எனக்கு எதுக்குமா வயசான காலத்துல எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பட்டு போதுமான்னு புடுங்கிட்டான் ஏங்க இந்த உறவு அன்பும் பாசம் இருக்குது வந்து மேடை போட்டு ரெண்டு பேரும் அண்ணனுக்கு பேச வந்திருக்கிறாங்களே இது நியாயமான்னு நான் கேட்கிறேன் அட இது பரவாயில்ல இது பரவாயில்ல கூட பிறந்த தங்கச்சி வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல அவளோட தங்கச்சியா வர்றாப்புல அந்த ஐயாயிரம் ரூபாய் பட்டுச்சியலை காமிச்சு போட்டு தங்கச்சி கூட சொல்ற தங்கச்சி தங்கச்சி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்த அருமையான பட்டுச்சீலைன்னு அவளும் பார்த்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இத்தனை பட்டுச்சியல் நல்லா இருக்குதா நானும் போய் எடுக்கிறேன்னு போனா நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் ஏமா ஐயாயிரம் ரூபாய் சீலையை ஏ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ன்னு சொன்னேன் அலைட்டும் அவ கடை கடையா எவன் கொடுக்க போறா இவளுக்கு அலைட்டுங்கிறா ஆறு கூட போறது தங்கச்சி லோ லோ லோ லோன்னு கடையில் அலை விடுறது உறவு ஏங்க நான் கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு உறவுகள்னு வந்து அன்பும் பாசமும் நிறந்ததுன்னு சொல்லி இருக்கிறீங்களே யோசித்து பாருங்கள் சென்னையிலே மெடு மெரினா கடற்கரையிலே எத்தனை பிச்சைக்காரிகள் பிச்சைக்காரர்கள் சுத்துகிறார்கள் தெரியுமா ஒரு முறை நான் போனேன் ஒரு அம்மாளிடம் கேட்டேன் ஏமா நல்லாத்தான் இருக்கிற ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய உடல் நல்லா இருக்கிறது ஆனால் மனம் சரியில்லை என்று சொன்னார்கள் ஏன்னு கேட்ட என்னோட மகனும் மருமகளும் வாமா மெட்ராஸை சுத்தி பார்க்க போலான்னு கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்துட்டு என இங்கேயே விட்டுட்டு அவை பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பழகிய மாடு கூட வீடு வந்து சேருகிறது நம்மோடு பழகிய மாடு கூட வீடு வந்து சேருகிறது நாம் வளர்த்த நாய்க்குட்டி கூட நம்மை சுற்றி சுற்றி வருகிறது பெத்து வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த தன் மகன் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன் வரவே இல்லையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் உறவுகள் சரியாக இருந்தால் எதற்கு அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் வருகிறது என்பதை அண்ணன் பதிலளிக்க வேண்டும் எதிரணி தலைவர் அண்ணன் நிலவன் அவர்கள் சொன்னார்கள் தேசத்தினுடைய முகம் என்று டால்ஸ்டாய் எழுதிய நாவலை பற்றி சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் டால்ஸ்டாயை பற்றியே சொல்லுகிறேன் இரவு நேரம் கடைசி ரயிலுக்கு சிக்னலை கொடுத்து விட்டு வர்றாரு வருகின்ற பொழுது அந்த சரக்கு அடுக்கி வைத்திருந்த பகுதியிலே ஒரு முனகல் சத்தம் அவர் காடு பாக்குறாரு யார் இன்னார்த்துக்கு இந்த இருட்டுல இந்த பணியில ரஷ்யா நாட்டுல பாக்குற டால்ஸ்டாய் கிருகிரு கிருகிருன்னு நடுங்கிட்டு இருக்கிறாரு ஐயா நீங்களா மிகப்பெரிய நாவலாசிரியராச்சே வாங்க வீட்டுக்கு நான் கொண்டு போய் விடுறேன்னு அவர் இரண்டு கையும் கூப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தயவு செய்து அந்த நரகத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு போய் விட்டு விடாதே நான் உங்களை போன்று நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே இதுதானே நட்புக்கு கிடைத்த வெற்றி நண்பர்கள் இன்றுமே கூட வருவார்கள் சொந்தக்காரர்கள் உறவுகள் சற்று வெளியே இருந்து எட்டி பார்க்கும் உறவுகள் போடுவது வேஷம் நண்பர்கள் காட்டுவது பாசம் நன்றி உறவுகளால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பிரச்சனை என்ன பாடுபடுத்தி இருக்கு பாருங்க அவரை வாஸ்தவம் தான் உறவுகள் வந்து வீட்டுக்கு வர்ற ஆளுகளை பொறுத்து இருக்கு வீட்டில் உட்காந்துருக்காங்க புருஷம் முண்டாடி ரெண்டு பேரும் திடீர்னு அந்த வீட்டுக்காரரோட அக்கா ஒடியாருது வீட்டுக்குள்ள தம்பி தம்பி தம்பி ஏக்கா ஏக்கா ஏக்கா நேரத்தில் இந்த ஓட்டம் ஒடியாடுற தம்பி ஏக்கா உட்காருக்கா உட்காருக்கா முதல்ல சத்தம் போடாத உட்காரு தம்பி சொல்லுக்கா தம்பி தம்பின்னு இருக்க விவரத்தை சொல்ல மாட்டேன் தம்பி உன் மருமகனுக்கு இன்ஜினியர் இங்கே அலைச்சல் இடம் கிடைச்சிருக்கு சாமி கிடைச்சிட்டு போகுது இப்போ அதுக்கு என்ன பின் நேரத்தில் எதுக்கு அதை சொல்லுது கிடைச்சதுனால தானே உன்ட்ட ஒடியாந்திருக்கேன் ஐம்பதனாயிரம் ரூபா கட்ட சொல்லியிருக்கானுங்க ஐயா ஐம்பதனாயிரம் ரூபா கட்ட சொல்லியிருக்கானுங்க நாற்பதனாயிரம் ரூபா பரட்டிட்டேன் ஐயா நாற்பதனாயிரம் ரூபா பரட்டிட்டேன் இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படியே பார்த்தேன் அவங்க அக்கால அவன் கையில் எங்கே இருக்கு காசு வீட்டில் கிச்சனில் இருக்குது அங்கே தான் யார் கேஷியர் அங்கே உள்ள இருக்கு என்னங்க சத்தம் எங்க அக்கா பத்தாயிரம் ரூபாய் கேட்டு வந்திருக்கு இல்ல எங்க அக்கா ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்டு வந்திருக்கு அப்படின்னு ஆளு ஐயாயிரம் ரூபா விட்டு உடனே வந்து என்ன ஐயாயிரம் ரூபா இல்ல மகனுக்கு இன்ஜினியரிங்ல இடம் கிடைச்சிருக்கான் ஐயாயிரம் ரூபா கேட்டிருக்கு அப்படின்னு உடனே அந்த அம்மா என்ன சொல்லணும் கொடுங்கங்கணும் இல்லாட்டி வேணாங்கண்ணா அதை ஒரு டைப்பாக சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா கொடுங்க கொடுங்க கொடுங்க ஏ கொடுங்கிறியா வேணாங்கிறியா கொடுங்கன்னு தான் சொல்றேன் கொடுங்க கொடுங்க இதுக்கு பேர் கொடுக்க சொல்றதாயா அதுக்கு பேரு அவங்க அக்கா பாக்குது தம்பி உழப்பு இவ்வளவு கேவலமா இருக்குது இந்த வீட்டுல என்ன தம்பி போக்கா ஏதாவது ஏற்பாடு பண்ணி நாளைக்கு ஏடிஎம்ல எடுத்தேன் போக்கா அக்கா போன பிறகு கொடுங்க கொடுங்க தூக்கி தூக்கி கொடுங்க வர்றவங்க வரவங்களுக்கெல்லாம் என்னையும் என் பிள்ளையும் தெருவில் விடுறதுக்கு தானே நீ இருக்க வேற எதுக்கு இருக்க நீ மூணு வயசு பையன் கீழே படுத்திருக்கேன் அவனை அடிச்சு எழுப்புறா ஏ எந்திரா உங்க ஒப்பியும் போறேன் வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி விட்டு ஒன்னே என்னையும் தெருவில் விட போறான் எந்திரி தோங்குறேன் மொகரே பாரு கிறுக்கு உள்ள அவன் எந்திரிச்சு அப்பவே சொன்னன்ல இந்த ஆளை கல்யாணம் முடிக்காதன்ட்டு பிஞ்சு மனசுல நஞ்ச கலக்கிறாயா எதிர்பார்ப்புகளோடு இருப்பது தான் உறவுகள் ஆனா எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பது தான் நட்பு அப்படின்னாரு காலேஜில் எல்லாம் நீங்க பாருங்க நம்ம வீடுகளில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பேன் இவன் சோப்பா அவன் தொட விட மாட்டேன் அவன் சோப்பா இவன் தொட விட மாட்டேன் இவன் சட்டிக்கும் அவன் சட்டிக்கும் இடையில சண்டை நடக்கும் ஏன் சட்டிடாத குர்ரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி சட்டியாக இருக்கான் கடைசிக்கு ரெண்டு பேரும் போடாமே போயிடுவாங்க இது ஒன்று தான் துவச்சிருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சட்டிக்கு சண்டை போட்டு ரெண்டு சட்டி அப்படி பிச்சுக்குவாங்க ஆனால் காலேஜில் நீங்கள் பாருங்களேன் அது ஒரு பேண்ட்டை எல்லாரும் போடுவேன் திங்கக்கிழமை போட்டிருப்பேன் அப்படியே பரிச்சு எழுதுற அட்டை மாதிரி இருக்கும் வேர்வையில் திருப்பி செவ்வாய்க்கிழமை அதே அவன் போடுவேன் திருப்பி புதன்கிழமை பேண்ட்டை விடுங்க ஜட்டி அது இந்த கலர்னு கண்டே பிடிக்க முடியாது வாங்கினது ஒரு கலராக இருக்கும் அங்கே காய போடுறது இன்னொரு கலராக இருக்கும் ஏழு பேரும் போடுவாங்க அந்த சட்டியை மாப்பிள்ள துவைக்க இருக்கட்டும்டா நாளைக்கு துவைச்சிக்கலாம் ஒரு வாரம் ஆச்சுரா துவை பரவாயில்லடா அரிக்கிறப்போ உன்னை நினச்சிக்கிட்டே நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னா ஜாதி மதம் அம்புட்டே அந்த ஒரு ஜட்டி ஒரு ஹாஸ்டல்ல காலி பண்ணுதியா அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் வீடுகளில் இந்த அந்நியோன்யத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா அதான் கேட்டார் அருமையா கவிஞர் தனபால் வாங்க கவிஞர் மதுக்கூர் ராமலிங்க மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே நம்முடைய அரங்கத்தை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இங்கே பாருங்களேன் பழையபடி மண் அடுப்பு வந்துருச்சு விறகு வந்துருச்சு ஏன் தெரியும்ல கேஸ் விலை இந்த மாதிரி ஏத்தினா அப்புறம் பழையபடி மண்பானைக்கு தான் போகணும் இப்பெல்லாம் வீட்டுக்கு திருட வர்றவங்க கூட டிவி எதையும் எடுக்கிறது இல்லை சிலிண்டர் இருந்தால் வீட்டு போயிடுறாங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நடுவர்களை கொஞ்சம் முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா மக்கள் பார்க்குறாங்க இந்த அரங்கத்தில் பாருங்களேன் உறவு எப்படி இருக்கு நண்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் உறவு அப்பா பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்குறாரு இன்னொன்று அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த உலகத்தை பாரடா மகளே அப்படின்னு சொல்லி தர்றாங்க அந்த பக்கம் நட்பை பாருங்களேன் பயவைக்கு ஏதாவது தரையில கால் ஊனியிருக்கா எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒன்னும் தரையில நிக்க மாட்டேன் நாலு பேர் சேர்ந்துட்டா என்ன செய்யறோம் இருந்து தனவால் நான் உண்மையிலே அழுதுட்டு நடுவர் அவர்கள் இன்னைக்கு தனவால் பேசின பேச்சை கேட்டு நண்பர் சொன்னானா நண்பா நான் ஏன் சுமக்க வேண்டும் நீ சுகம் அல்லவா நாங்களும் அதான் நடுவர்களை சொல்றோம் சுகமா இருந்தா தான் நண்பர்கள் இருப்பான் சுமையாக இருந்தாலும் அதை தூக்கி சுமப்பது தாயும் தந்தையும் தானே தவிர நண்பர்கள் இல்லை ஃப்ரெண்டம் இதுக்கு தான் வார்த்தையில கவனமா பேசணுங்கிற சுகமா இருக்கப்ப தான் கூட இருப்பேன் சுமக்கணும்னு முடிவு பண்ணனா அப்புறம் மாப்பிள <laughs> கிளம்பிடுவேன் அப்புறம் தலைவாள் சொல்றார் ஃப்ரெண்டுனா ஃப்ரீ எண்டா இல்ல இல்ல ஃப்ரைடே டே எண்டுன்னு அர்த்தம் ஃப்ரைடே எண்டுல தான் நண்பர்களே கூடுவாங்க அன்னைக்கு அடிச்சு பிடிச்சி சளிக்கிழமை யார் மாப்பிளன்னு கேட்பாங்க இதான் என் உறவு நீங்க நடுவர்களே நான் கேள்வி கேட்கிறேன் இந்த எதுக்கு காதலிக்கிறாங்க பொதுவா எதுக்கு காதலிக்கிறாங்களா மனுஷன்னு பிறந்த அவன் காதலிச்சு தான் ஆகணும் இல்லாட்டி அவன் மனுஷனே கிடையாது கரெக்டு இல்லை எல்லா பறவைகள் கூட காதலிக்குது மனுஷங்க தான் காதலிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நடுவில் எதுக்கு காதலிக்கிறாங்கன்னா காதல் என்கிற நற்பை மனைவி என்கிற உறவாக்கி கொள்வதற்காகத்தான் காதலிக்கிறார்களே தவிர கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே இருப்போம்னு யாரும் சொல்றது கிடையாது இங்க பாருங்களேன் எங்க உறவு இந்த கரும்பு மாதிரி நடுவரவர்களே அப்பா திட்டுவாரு திட்டினாதான் ஒரு அப்பேன் அன்னைக்கு அப்பன் திட்டினா சொல்றான் அப்பைங்க பூரா டார்ச்சர் பண்றாங்கடா ஒருத்தன் சொல்றான் all over the world happens பூரா இப்படி தாண்டா இருக்காங்க அவங்கள பூரா வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும்டா அப்படிங்கிறான் ஒருத்தன் இந்த உறவுங்கிறது கரும்பு மாதிரி பார்க்கறதற்கு அப்பா திட்டும் பொழுது அம்மா திட்டும் பொழுது இந்த தோகை போல பார்ப்பதற்கு கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த உறவு முடிகிற பொழுது அது நிச்சயமாக அந்த மகளுக்கு மகனுக்கு இனிப்பைத்தான் தரும் அதுபோலத்தான் உறவு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் நண்பர்கள் மரணத்தின் பொழுது தூக்கி சென்றார்களே டால்சாய கூட சொன்னீங்க நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு ஒரு செய்தி தெரியுமா தனவாளு அதே டால்சாய் செத்து கிடந்தவுடன் எந்த நண்பர்களுடைய வீட்டுக்கும் டால்சாயினுடைய உடலை கொண்டு போக மாட்டார்கள் அவர் மனைவியும் மக்களும் இருக்கிற சொந்த வீட்டுக்கு தான் கொண்டு போவார்கள் அது புரிஞ்சுக்க அது போல சொல்றாரு நண்பர்கள் தூக்கி சுமப்பாங்க இப்ப ஏன் ஏன் தூக்கி சுமக்கிற ஒரே ஒரு போன் பண்ண ஆம்புலன்ஸ் அழகா கொண்டு போயிருவாங்க இன்னைக்கு கூட இன்சூரன்ஸ்ல யாரை போடுறாங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் யாருன்னா கேட்கறாங்க நாமினி என்று போட்டால் ஒண்ணு மனைவி பேர போடணும் அல்லது மக்கள் பேர போடணும் இன்னமும் தூத்துக்குடியில முத்து குளிக்கிற பொழுது மச்சின உள்ள இறங்கி கடல்ல இறங்கினான்னா அந்த கைத்தை யார் கையில நம்ம கொடுப்பாங்க எந்த நண்பங்களையும் கொடுத்துட மாட்டாங்க அப்படியே உள்ள விட்டுருவேன் யாரு மச்சினன் இருக்கான்ல அவன் தான் அந்த கைத்தை பிடிச்சிருப்பான் அந்த மச்சினனுக்கு தெரியும் இது வந்து உள்ள போன என் மச்சானுடைய முத்து குளிக்கிற கயிறல்ல தொங்குவது என் தங்கையின் தாலி கயிறு என்று உணர்கிற காரணத்தினால்தான் உறவுகள் பிடித்திருக்கிறது சொல்லிட்டே போலாம் நடுவர்களே பால் குடிக்க சொல்லி தர்றது தாய் பீர் குடிக்க சொல்லி தர்றது நண்பர்கள் இன்னும் அதான் ஒருத்தவங்க பாட்டை எழுதியிருக்காங்களே ஒரு புறம்போக்கு முத முதலா சரக்கடிக்க கத்து தந்தான் அவனை நானும் கண்டாக்க சுட்டு போடுவேண்டா <laughs> இப்ப பாத்துக்குங்க யாரா சொல்றாங்களா எங்க அப்பா முத முதலா சரக்கடிக்க சொல்லி கொடுத்தாரு ஏதோ புறம்போக்கு தான் சேர்ந்து இருக்கிறத பூரா உடன்போக்காகி இந்த கதிக்கு ஆளாகிட்டே போகுது நடுவரவர்களே சொல்லி யோ சொல்லலாம் உறவு தாய் என்கிற உறவு அற்புதமான உறவுங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரசவ வழி அண்ணன் சொன்னார்ல உள்ள துடிக்கிற பொழுது புருஷன் மேல அவ்வளவு கோவம் வரும் அந்தால் கிட்ட வரட்டான் நீ வாடி கொண்டே விடுறேன் <laughs> ஆனால் அவ்வளோ கோபம் இருக்கும் கடைசியாக அந்த குழந்தை பிறந்து பக்கத்தில் ஒரு பூ மாதிரி பூமியில் படுத்து கிடக்கிறப்ப அந்த அப்பன் வந்து நின்ன உடனே புருஷ மூஞ்சியை பார்க்குற பார்த்தீங்களா பொண்டாட்டி அதுக்கு நிகரான ஒரு காவியம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க உலகத்திலே எப்ப தெரியுமா ஒரு முழு மனுஷன் ஆகிறான் எப்ப பேரம் பிறந்து தாத்தாவுடைய நெஞ்சில எத்துறானோ அப்பதான் என் மனித வாழ்க்கையே அர்த்தம் பெறுகிறது யாழினிது இனிது என்பர் தம் மக்கள் மல்லை சொல் கேளாதவர் நான் இதைத்தாயா கவியரசு கண்ணதாசன் அழகா சொன்னா காய்கறி வெட்டும் போதினிலே கை நீட்ட பிள்ளை இல்லை அப்படின்னு நான் எது தெரியுமா பிள்ளை அம்மா அழகா காய்கறி நறுக்கும் பொழுது அம்மா அப்படின்னு கை நீட்டின அதுக்கு வேணுமையா பிள்ளை என்கிற உறவு தாய்க்கும் தந்தைக்குமான உறவு அன்றைக்கு நீங்க தான் கூட்டு போனீங்க துபாய்க்கு சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெட்டியை வந்து அந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சந்தேகமா இருக்கு துறங்கினாங்க உள்ள ஒன்றும் இல்லை அந்த நண்பர் திறந்து காட்டினார் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிழிஞ்சு போன நைந்து போன ஒரு சேலைங்க அதிகாரி கேட்டார் இதை ஏன் துப்பாக்கி கொண்டு வரேன்னு அவர் சொன்னார் கடந்த முறை நான் ஊருக்கு வந்த பொழுது எங்கள் ஆத்தா இருந்தா இப்போ செத்து போயிட்டா நான் துபாய்க்கு போகிறேன் எனக்கு எப்பொழுது உடல் சரியில்லை என்று சொன்னாலும் எங்கள் அம்மாவினுடைய கதகதப்பிலே தான் படுத்து கிடப்பேன் இனிமேல் நான் யாரை நினைத்து படுத்து கிடப்பேன் நான் அங்கு போன பிறகு எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மாவே என்னை அணைச்சு போத்துற மாதிரி நினைச்சு தாயா இந்த சேலை எடுத்துட்டு போறேன்னு சொன்னானே இதுக்கு அற்புதமான உறவு எதுக்கே வரும் நீ யோசிச்சு பாருங்களேன் அப்பன் படிச்சிருக்க மாட்டான் கை நாட்டா இருப்பான் ஆனா தான் பிள்ளைய முத முதல்ல பேண்ட் சட்டையை போட்டு இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பொழுது இந்த வாசல்ல நின்று அது அழுகைன்னு சொல்றதா சிரிப்புன்னு சொல்றதா பெருமிதம்னு சொல்றதா மகனே இந்த கை நாட்டு பரம்பரை இன்றோடு போகட்டும் என்று பார்க்கிறானே அந்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நிகரான ஒரு உறவு உலகத்தில் உண்டா யோசிச்சு பாருங்க தயவு செய்து சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல தனபால் பலதை சொன்னார் நட்பு தனவால் பேசின பிறகு ஏதோ நண்பர்கள் தான் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தேன் ராமலிங்கம் கிழிச்சு கேப்பை நட்டுவிட்டார் காரணம் என்னன்னா நண்பர்களில் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க இப்பெல்லாம் நல்ல நண்பர்களை தேடி பிடிக்க வேண்டியிருக்கு ஆனால் உறவுகளில் கெட்ட தாய் துரோகம் செய்த தாய்னு ஏதாவது லட்சத்தில் ஒன்று வேணா இருக்கலாமே ஒழிய ஒரு பிச்சைக்கார தாயாக இருந்தாலும் தன் இடுப்பில் இருக்கும் குழந்தைக்கு உணவை தந்துவிட்டு சாப்பிடுபவள் தான் தாய் இந்த தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு நட்பை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் கூட இருக்கிறதுனால சில விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியாது காரணம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறதில்ல அதுதான் உறவு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை வீட்டில் பிள்ளைய இருந்தால் இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இம்சை பண்ணுறவனுக்கு பேர் தான் பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுனாக்கா யாராவது சந்தோஷப்படுவோமா வாடா வர்றப்பா போடா போறப்பா தூங்குடா தூங்குறப்பா படிடா படிக்கிறப்பா பெயிலா போடா போறப்பா பாஸ் ஆகுடா பாஸ் ஆகுறப்பா அப்படின்னா டே மனுஷனாடா நீ அப்படின்னா இப்படி இருந்தா அதுக்கு பேர் பிள்ளையே இல்லை திடீர்னு வருவேன் ஏண்டா மரத்துல இருந்து விழுந்துட்டேவேன் ஏண்டா மரத்துல ஏறினா மரம் இருந்தா ஏறுவோம்ல அப்படிமே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா உடனே அதுக்கு காய இது மருந்தை போட்டு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு கலகம் பண்ணிக்கிட்டு திடீர்னு அவங்க அப்பா இதில் போய் அவங்க அப்பா கட்டுப்புல வந்து உட்காந்துருப்பாரு தோல் மேலே ஏறி ரெண்டு குடுமையும் பிடிச்சி பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அவங்க அப்பா ஏ இறங்குடா இறங்குடா அப்படின்னு எருக்குட்டியா நீ தான் ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்ட்டு அவங்க அப்பனை சைக்கிள் ஆக்கி ரெண்டு காதையும் பிடிச்சி ஆக்சிலேட்டர் மாதிரி திரிஞ்சிட்டே இருப்பேன் அவங்க அப்பா அந்த மாதிரி பிள்ளைய இருந்தால் தான் வீடு பா ஜாலியாக இருக்கும் வீட்டில் புருஷன் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஒரு அம்மா கண்ணீர் விட்டு அழுகு பக்கத்து வீட்டில் எந்த நேரம் உள்ள நுழைஞ்சாலே திட்டிக்கிட்டே தான் அடிக்கான் மனுஷன் எந்த நேரத்தில் அவங்க அப்பையும் பெத்தானோ ஆண்டவனே ஆண்டவனே உள்ள நுழையும்போது ஏ இந்தடு உன்னையெல்லாம் கொள்ளணும் முடியே உள்ள வர்றப்பே ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் அவன் ஒன்றுமே பேசலை ஒன்றுமே பேசலை திட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் பாட்டுக்கு வந்தான் சாப்பிட்டான் படுத்துட்டான் அந்த அம்மா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு எதுவும் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அந்த ஆளுக்கு எவ்வளவு அழகா திட்டுவாரு அவருக்குன்னே சில வார்த்தைகள் இருக்கும் அதை வேற யாருமே சொல்ல மாட்டாங்க திட்டாம இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லா இல்லப்பா ஏயா ஆரம்பியா திட்டியா பயமா இருக்கு இப்ப உன்னைய பார்க்க அப்படின்ட்டு திட்டலன்ட்டு கூப்பிட்டு திட்டியான்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்னா குற்றமே குற்றத்தை பார்த்தோம்னா நமக்கு உறவினர்கள் யாருமே மிஞ்ச மாட்டான் எல்லா பேரும் தப்பு பண்ணுறவனா தான் இருப்பேன் தண்ணி போடுறவன் இருப்பேன் அசிங்கமாக இருப்பேன் இருப்பேன் நக்கல் பண்ணுறவன் இருப்பேன் வந்து ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வீட்டை நீ இப்படி கட்டியிருந்துருக்கலாம் அப்படிமே எப்படியோ கட்டிட்டேன்டா விடுறா விடமாட்டான் இது இந்த காரை இருக்குல்ல அதுக்கு பதிலாக நிச்சயமிட்டு விடுறா கட்டி முடிச்சுட்டேன் வருவேன் அவனை என்ன பண்ண முடியும் ட்ரெயினில் வர்றேன் நமக்குன்னே கொரட்டை இன்ஜின் மாதிரி விடுவாங்க அம்மா அப்பா அவனை என்ன பண்ண முடியும் எழுப்பி விடாதீங்கண்ணே அப்படின்னா சரி சாரி சார் சாரி சார் அப்படின்னு திரும்பப்படுத்து இன்னும் அஞ்சு மடங்கு சவுண்டோடு விடுறேன் வேற வழி இல்லை சகிச்சு தான் இருக்கான் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் பட்டிமன்றத்தை பற்றி ஒருத்தன் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கான் ட்ரெயினில் இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்களெல்லாம் உதைக்கணும்டா அப்படிங்கிறேன் அவன்கிட்ட போய் நான் சட்டை பிடிச்சி அடிக்க முடியுமா அவனை உதப்பியாடா நீ ஏ நீ உதப்பியாடா அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அவனை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏறிக்கிருச்சுடா இப்போ அவனுங்க பேசுறது தான் நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன் சகிப்புத்தன்மை இல்லாட்டி மனுஷன் வாழ்க்கையில் வாழவே முடியாது உறவினர்களுடைய அந்த குற்றங்களை எப்படி சகிச்சு வாழ்கிறோமோ வாழ்ந்தால்தான் உறவுகள் நம்மளோட சேருமே ஒழிய மனிதன் என்றாலே குறை உள்ளவன் தான் ஹியூமன் இஸ் டு எர் அப்படின்னா தவறு செய்வதற்காக பிறந்தவனே மனுஷன் அதனால தான் உறவுகள் தவறு செஞ்சால் அதை வந்து வெளியேற்ற முடியாது அருமையாக பேசினார் வாங்க கவிஞர் இனியவன் நண்பர்களே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய வருகிறார் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே வாழையில் வைப்பாங்க உப்பு வாழ்க்கைக்கு தேவை நட்பு இத பேசுறது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தப்பு அதை திருத்திக்க சொல்லுங்க வந்ததுல இருந்து அவர் எங்க நிலவண்ணம் வந்து சகோ லியோனி அவர்களே அவர் என்ன வந்ததுல இருந்து உண்மையான பரிசுத்தமான மோசமான வார்த்தைகளா பேசிட்டு இருந்தாரா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு நட்பு என்பது இலக்கணம் என்ன தெரியுமா இன்றைக்கு தொண்ணூத்தோரு வயது ஆனாலும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்காமல் தன்னுடைய நண்பனுடைய சிலைக்காக வாதாடுகின்ற ஒற்றை தமிழனாக இருக்கின்ற டாக்டர் கலைஞருக்கும் செவாலியர் சிவாஜி கணேசனுக்கும் இருக்கின்ற நட்பு அன்பு பாசம் குடும்பத்தில் அப்படி பின்னி பிணைஞ்சு ஆறா ஓடுதான் அணை கட்டுறதுக்கு ரெண்டு இன்ஜினியர் வந்திருக்காங்க நான் கேட்கின்றேன் அன்பும் பாசமும் குடும்பத்தில் இருக்குமானால் இந்த நாட்டிலே கூட்டு குடுத்தனங்கள் ஒழிந்து ஏன் தனி குடுத்தனமாக மாறியது என்பதை நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தா பதில் சொல்லணும் விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அவர் சொல்றாரு எங்க அண்ணன் மதுக்குரண்ணன் படத்துல பார்த்தா நண்பன் ஏமாத்துறானா இந்த படத்துல ஏமாத்துறானா அந்த படத்துல அண்ணன் படத்துல தானே நண்பன் ஏமாத்துவான் வாழ்க்கையில நண்பர்கள் என்றைக்கும் துரோகம் செய்ததாக வரலாறு கிடையாது பேப்பர் எடுத்து பாருங்க கணவன் அயர்ந்து தூக்குகின்ற பொழுது கருங்கல்லை போட்ட மனைவி தம்பியை ஓட ஓட அறிவாளால் வெட்டிய அண்ணன் பாசத்திற்காக நிலத்தை கூறு போட்ட பங்காளி யாரு உறவு தானே நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நாட்டில் வந்து இளைஞர்கள்லாம் மோசமான கிடையாதுங்களே பாரதி அகரவரிசையில் ஒன்று எழுதலாம் அவ்வை அகரவரிசையில் எழுதலாம் ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் சேர்ந்து புதிய அரசியை போன மாசம் எனக்கு ஒருத்த மெயில் அனுப்பிச்சான் ஆ நம்ம எல்லாம் படிச்சது என்ன ஆ அம்மா ஆ ஆடு ஈ இலை இப்படிதானே படிச்சிருந்தோம் இன்னைக்கு எழுதுறான் ஆ அம்மா ஆ ஆண்ட்ராய்டு போன்லயும் சார்ஜ் இல்ல இ இன்னும் கரண்ட் வரல இ இபில e என்னதான் பண்றாங்களோ உ உங்களை நம்பி அரிசிய உ ஊற போட்டு வச்சு ஏ என்னைக்கு ஆட்டி இட்லி தின்னு ஏ ஏப்ப கூட போறோமோ ஐ ஐயோ முடியல ஓ ஒரே ஒரு இன்வெர்டர் ஆகுது ஓ ஓசில தாங்கோ அவையார் வந்தாதான் கேட்பீங்களா அக்கு அக்கடான எங்களை விட்டுறாதீங்க இப்படி ஒரு மாடர்ன் ஆட்டிச்சூடியே எத்தனை நாள் உட்காந்து கற்பனை ஒண்ணு எழுதினாருன்னு தெரியல அற்புதம்யா நண்பர்கள் சந்தித்தால் சமூகத்திலே ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுங்களா பேஸ்புக் எல்லாம் கண்காணிப்போம் இவர்கள் எங்கே சேருகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் சேர்ந்துவிட்டு மோசமான அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்க புறப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்களே இந்த நண்பர்களுக்குள்ள என்ன ஒரு மாமனா மச்சானா அவர் சொல்றாரு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறான் மச்சான்னு கூப்பிடுறான் அவன் எதுக்கு கூப்பிடுறான் என் குடும்பத்தை கஷ்டத்தை வந்து பாடுறா வாழ்க்கையே வெறுத்துறோன்றதுக்காக அவனையும் சேர்த்து இழுக்கிறான் உள்ள வந்தவனும் வெறுத்து போயிடுவான் அவர் சொல்றாரு கார்ல் மார்க்ஸை பார்த்தீர்களா ஜென்னியை பார்த்தீர்களா நான் கேட்கின்றேன் இதே கார்ல் மார்க்ஸையும் ஜென்னியும் ஏங்கல்ஸையும் இந்த சமூகம் கார்ல் மார்க்ஸ் பெரியப்பா கார்ல் மார்க்ஸ் அவர்களே பெரியம்மா ஜென்னி அவர்களே சித்தப்பா ஏங்கல்ஸ் அவர்களே சொன்னாங்களா இல்லை ஒற்றை வார்த்தையிலே தோழர் கார்ல் மார்க்ஸ் தோழர் ஜென்னி தோழர் ஏங்கல்ஸ் என்றுதான் உலகம் சொல்லுகிறது ஆக நட்பு என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க குடும்பத்தில் நிம்மதியா இருக்க முடியுதா எங்க வீட்டுக்காரமா வந்து என்கிட்ட கேட்டா அத்தான் இன்னைக்கு நான் காரக்குழம்பு வைக்கவா மோர் குழம்பு வைக்கவா ரச குழம்பு வைக்கவான்னு நான் சொன்னேன் முதல்ல வை பேரெல்லாம் கடைசியா வைப்போம் அவசரப்பட்டு நீ பேர் வச்சிடாத வாழ்க்கை என்பது உறவுகள் என்பது மெழுகுவத்தி மாறி அழுது கொண்டே ஒளி கொடுக்கும் ஆனா நண்பர்கள் என்பது ஊதுபத்தி மாறி அடைந்து சாம்பலாலும் அந்த மனம் அந்த அறை முழுக்க இருக்கும் அதுதாங்க நட்பு நான் கேட்கிறேன் இந்த வார்த்தை சொல்லாத ஒரு பொண்டாட்டி நாட்டில் இருக்கா நானும் இந்த ஆளுகிட்ட வாடுறேன் வேற எவ்வளோ இருந்தாலும் மூணே மாசத்துல அங்க ஆத்தா விட்டுக்கே போயிருப்பான் சரி இந்த வார்த்தையை மனசுல நினைக்காத ஒரு புருஷனாவது இருக்கானா நீ சொல்லிட்ட நான் சொல்லல என்ன பண்றது இதை சொல்லாத இருக்கா இன்றைக்கு குடும்பங்கள் எப்படிங்க இருக்கு சீரியல்ல நடிக்கிற யாரோ ஒரு மருமகளுக்காக கண்ணீர் சிந்துகின்ற மாமியார்கள் இந்த தேசத்திலே தன்னுடைய சொந்த மருமகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட தயாராகவில்லை இது யதார்த்தம் மாமியார பார்க்காத மருமக மருமகளை பார்க்காத மாமியார் நான் இன்னும் கேட்கின்றேன் Deepavali Christmas Pongal new year பொண்டாட்டியை கூட்டுட்டு போய் நிம்மதியா துணி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு ஆண்மகன் சத்தியம் செய்யட்டும் நான் பேசுவதே நிறுத்திக் கொள்கிறேன் அமெரிக்க அதிபர் ஒபாமா தன்னுடைய மனைவி மிச்சேல் ஒபாமாவை கூப்பிட்டு போனாலும் சரி அவருடைய ட்ரௌசரும் கிழிஞ்சு போச்சு மாமா என்ற ஒரு வார்த்தை அவன் காதிலே ஒழித்து கொண்டு இருக்கிறது நீங்க கல்யாண நாள் ஆனா வீட்டில் ஒரு கேள்வி கேட்பாங்க எங்க உங்களுக்கு நாட்டுக்கோடி அடிச்சு இன்னைக்கு குழம்பு வச்சு தரட்டா இந்த வார்த்தை எல்லார் வீட்லயும் கேட்கும் ஆனா அந்த கனவை என்ன ஒரு வார்த்தை மனசு பாருமா நான் பண்ண தப்புக்கு ஒரு கோழி சாவுறதா வேண்டாம் செல்லும் நினைப்பா சொல்ல முடியாது எல்லாமே மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறாங்க நடுவர்களே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சமீபத்தில் போன மாசம் நடந்த செய்தி போன மாசத்துல உண்மை சம்பவம் பேஸ்புக்ல ஒரு பையன் எனக்கு எழுதுறான் நான் இன்னும் பதினைந்து நிமிடங்களே சாக போகிறேன் எதுக்கு தெரியுமா இதோ எதிர்க்க இருக்கின்ற மண்டபத்தில் என்னுடைய காதலிக்கும் வேறு யாரோ ஒருத்தருக்கும் கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் நடக்குமோ நான் செத்து போயிடுவேன்னு சொல்றான் ஏன்னா நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை அந்த தோழனை வந்த உடனே எல்லாரும் அவனுக்கு கமெண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க நண்பா வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா நண்பா நண்பா தோழா நீ கவலைப்படாத அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட பத்து நிமிடத்தில் சாக போனவனை பனிரெண்டு மணி நேரம் தன்னோட சேட் பண்ண வச்சு வச்சு வச்சு வச்சு வாழ்க்கையை புரிய வைத்து அவன் உயிரை மீட்டு தந்தவர்கள் நண்பர்களை தவிர வேற யாரும் கிடையாது இதாக நட்புக்குள்ள இருந்தது யதார்த்தம் என்பது வேறு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அமெரிக்க பள்ளிக்கூடத்துக்கு போறார் போன உடனே மாணவர்களை பார்த்து சொல்றார் மாணவர்களை உங்களோடு நான் பேசுவதற்கு வந்திருக்கின்றேன் உங்களிடம் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் ஒரு பையன் எழுந்தான் நான் கேள்வி கேட்க போகின்றேன் வாட் இஸ் யுவர் நேம் சொன்னா என்னுடைய பெயர் ஜாக் ஜாக் எத்தனை கேள்வி கேட்க போகிறாய் மூன்று கேள்விகள் கேள் ஜாக் கேட்ட முதல் கேள்வி ஐநா சபையினுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் எப்படி ஈராக்குள்ளே நுழைந்தீர்கள் இரண்டாவது கேள்வி உங்களை விட அதிக வாக்கெடுத்த கெர்ரி அமெரிக்க அதிபருடைய அதிபராகாமல் கம்மியா ஓட்டெடுத்த நீங்க எப்படி அதிபர் ஆனீங்க மூணாவது கேள்வி ஒசாமா பின் என்ன ஆகும் கேட்ட உடனே அதிபருக்கு வேர்க்கிறது அமெரிக்க அதிபருக்கு துடைத்துக் கொள்கிறார் உடனே பெல் அடிக்குது சரி இன்டர்வல் விட்டுருக்காங்க எல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க திரும்ப தொடரலாம் திரும்ப வந்தார் அதிபர் உட்கார்ந்தார் குழந்தைகளை கேள்வி ஒரு குழந்தை நான் கேட்க போறேன் எத்தனை கேள்வி ஐந்து கேள்வி முதல் கேள்வி ஐநா சபை உத்தரவு இல்லாமல் எப்படி நுழைந்தீர்கள் ரெண்டாவது நீங்க கம்மியா ஓட்டு எடுத்தீங்களா எப்படி ஜெயிச்சீங்க மூணாவது ஒசாமா பின் லேடன் என்னவா நாலாவது கேள்வி வழக்கமா இருபது நிமிஷம் கழிச்சு அடிக்க வேண்டிய பெல் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சது எப்படி அஞ்சாவது கேள்வி உங்களை கை நீட்டி கேட்ட என்னுடைய நண்பன் எங்கே அமெரிக்க அதிபர் பதில் சொல்ல வேண்டும் கேட்டானே நட்பு என்று வந்துவிட்டால் அமெரிக்க அதிபர் மட்டுமல்ல ஆண்டவனே இருந்தாலும் நண்பர்கள் கேள்வி கேட்டுக் கொள்வார்கள் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்றா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிங்க ஏன்னா எல்லா பிரச்சனையும் சின்னதாயிடும் இந்த பிரச்சனை பெருசா இருக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சுருங்கி வாழ்க்கையில் நீங்கள் சமாளிக்க முடியும் என்றால் கல்யாணம் கட்டிங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது நல்ல தெளிவாக தெரியும் நடுவர் அவர்களே தோழர் திண்டுக்கல் லியோனி அவர்களே உலகம் முழுக்க இருக்கின்ற மக்களுடைய நட்பை பெற்ற நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் நாளைய சமுதாயம் உங்களை பாராட்டும் என்று கூறி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா உறவினர்களா நண்பர்களா முடிவெடுக்க முடியாத இம்சை தான் என்ன காரணம்னா உறவுகளை நம்ம வந்து எப்பயாவது ஒரு தடவை அழைச்சா தான் அதுக்கு பேர் மதிப்பு அம்மாங்கிற வார்த்தையை ஒரு தடவை சொன்னோம்னா அந்த வார்த்தை நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் ஒருத்தன் பெத்ததாய் எப்படி கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வாமா போமா இல்லைம்மா ஆமாம்மா அம்மா சாப்பாடு போடுமா போட்டு அதை ஊட்டி விடுமா அப்புறம் குழம்பு ஊத்துமா சோறை எடுத்து வைமா அம்மா சோறுமா எடுத்து வைமா வாமா போமா அப்படின்னா ஏண்டா டே அம்மான்றதுக்கு ஒரு அளவு வேணாமாடா இப்படியே ஒரு வாக்கியத்துக்கு ஐம்பது தடவை அம்மான்னு ஏண்டா சொல்ற அப்படின்னா அப்பத்தானே நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யற டே பெத்த தாய் அப்படி நினைக்காதரா அதெல்லாம் வேற அம்மாடா அதெல்லாம் வேற அம்மாடா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கு பெத்த தாயை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழைச்சா கூட பெத்த பிள்ளை அந்த அம்மான்னு கூப்பிட்ற அந்த ஒலிக்கு அவ்வளவு சந்தோஷமா அம்மா வந்து மரியாதை கொடுக்கும் இன்னைக்கு சில பேர் பத்திரிகை கொடுப்பாங்க வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து அவங்க கொடுக்குறத பார்த்தா தேங்காய் பழம் தட்டு எல்லாம் பெரிய பத்திரிக்கை வச்சு ஒரு அஞ்சு பத்து பேர் வருவாங்க வேனில் அண்ணே அண்ணன் தலைமையில தான் நீங்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தையே நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்னே ஒப்புண்டு வச்சு எல்லாம் எடுத்து வச்சு பணம் பார்க்கலாம் வச்சு கொண்டு போவேன் நம்ம இவ்வளவு மரியாதையாக நம்மளை கூப்பிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் விட்டு அவன் வீடு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ஊர் எங்கேயோ கிடக்கும் மலையில் போய் நடந்து போய் அங்கே போனால் கூப்பிட்டவன் அந்த மண்டபத்திலே இருக்க மாட்டேன் இந்த விடையே பார்ப்பாங்க எங்கடா நம்மளை கூப்பிட்டவனை ஆளவே காண அப்படின்ட்டு நம்மளாம் உட்காந்துருப்போம் பொண்ணு மாப்பிள்ளை எங்கப்பா கோயிலுக்கு நல்லடி மிதிக்க போயிருக்காங்க வருவாங்க உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து பார்க்குறதுக்கு குரூப்பு திடீர்னு சாப்பாடு போட்டாச்சு வாங்க மண்டபம் பூரா காலி ஆயிடுச்சு ஒரு நான் மட்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு பேரும் உட்காந்துருக்கான் அந்த பதினஞ்சு பேர் யாருன்னு பார்த்தா சொந்தக்காரங்க என்ன காரணம்னா அவனும் போயிட்டாக்க வெறும் மண்டபத்தை பொண்ணு மாப்பிள்ள பார்ப்பாங்களேன்ட்டு சாப்பாடுற ஆளுக பூரா ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன்னா இப்போ த கல்யாணத்தில் தலையை காட்டுறதுன்னு ஒரு பேர் வச்சுருக்கான் பத்திரிக்கை வச்சுட்டான் தலையை காட்டிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்டனன்ஸ் போடுறது அப்படித்தான் இன்னைக்கு எல்லா பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா உறவினர்கள் பாருங்க காலையில முடிஞ்ச கல்யாணத்துக்கு மத்தியானம் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க உறவுகள் வந்து நம்மளை விட்டு என்னைக்குமே பிரியாது குலமா குணமான்ட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்த ஒரு படம் அதில் ஜெய்சங்கரும் சிவாஜி கணேசனும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க ஃபைனல் கிளைமேக்ஸ் சொத்தை எல்லாம் ரெண்டாக பிரிச்சிருவாங்க பிரிச்ச அண்ணன் தம்பி புரியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்க அவ்வளோ டாக்குமெண்ட் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் சிவாஜி கணேசன் அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார் ஊர்க்காரங்க பூரா உட்காந்துருப்பானுங்க தம்பி ஜெய்சங்கர் சொத்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு உனக்கு எந்த பங்கு வேணும் என்ன ரெண்டா பிரிக்கல சொத்தை பூரா ஒன்னா எங்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க எங்க ரெண்டா பிரிய ரெண்டா தான் பிரிஞ்சிருக்கு நீ உனக்கு கண்ணு சொல்லுவாரு ஒரு பங்கு நல்லா ஒரு பங்கு அண்ணன் அந்த தம்பி வந்து அண்ணே எனக்கு எதுவும் வேணாம் நீ இருந்தா போதும் சொல்லிட்டு சாதா அந்த அண்ணன் தான் அவன் பகவான் அந்த மிகப்பெரிய சொத்துக்கு மத்தியில் ஒரு வந்து வீட்டில் ஒரு திருமணம் வரனா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கு அவர் பத்து மூணு லட்சம் சொல்லி படுத்துருப்பாரு என்று அம்மா வந்து பாட்டு பார்க்க வந்து கொஞ்சம் செஞ்சு வழி வந்துருச்சு என் பிள்ளைக்கு அப்படி செய்வோம் வருது வரலாம் பிள்ளைகளெல்லாம் அம்மா அண்ணன் சோமனடா வா தம்பி கூப்பிடுறேன் உடம்ப பார்த்துக்க உன் தம்பி கூப்பிடுறான் இந்த வர்றேன் பெத்ததாகி போயிடுச்சு தங்கச்சி ஓடியாருதுங்க என்ன நீ தானண்ணா எனக்கு இருபது பவுன் போட்டு கட்டி கொடுத்த அப்ப தங்கச்சிக்கு பொண்ணு என்ன யாரு அழுதுட்டு காட்டுறியாமல வாடி படக்குனா தாக்குறதுக்கு ஆளக்கணா வர நான் அப்புறம் வந்து பார்க்குறேண்ணா எல்லாம் கிளம்பிடுச்சு மாட்டு அப்படியே உட்காந்துருக்கு யாரு அவன் கட்டின மனைவி எல்லாம் கிளம்பிருச்சுகளே அந்த நேரம் பார்த்து வாந்தி எடுக்கிறேன் அந்த வாந்தியை கையில் வாங்கி வெளியிடா அப்பதான் அப்படியே பார்க்குறான் ஆயிரம் பேரால இந்த கஷ்டத்தை என் மனைவி தானே இதுதான் உறவு அப்படின்ட்டு நான் சொல்லலை அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட உறவுகள் தான் அன்பும் பாசமும் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க வாசம் தான் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தால் நல்லா தானே இருக்கும் ஆனால் இந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சுன்னு ரெண்டு பேர் டைரக்டர் இவர் அவர் வேற ஜாதி கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பிரியாமே டைரக்ஷன் பண்ணாங்க விஸ்வநாமமூர்த்தி இடையர்கள் ரெண்டு பேரும் இடையில பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து கொடுத்த இசைக்கு இணையான இசை இது வரைக்கும் நம்ம பார்க்கவே முடியாது இவர் ஒரு வேற அவர் ஒருத்தர் இவர் வேற வயசு அவர் வேற வயசு இவர் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எத்தனை இரட்டையர்களை நம்ம பார்த்துருக்குறோம் சங்கர் கணேஷ் சங்கர் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரே இருந்த இருப்பார் கணேஷ் இது கணேஷ் கண்ணங்கரேன்னு இருப்பார் சங்கர் அழகாக இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எம்புட்டு பாட்டை கொடுத்துருக்காங்க அது மாதிரி டைரக்டர்கள் இசையமைப்பாளர்கள் வரிசையாக மிமிக்ரி கலைஞர்கள் தாமு சந்தானம் மூர்த்தி கோபின்னு ஒரு செட்டு முன்ன பழைய மிமிக்ரி குரூப் அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு பல குரலை வந்து ஒரு கேசட் ஆக்கி அதை மிகப்பெரிய பாப்புலர் பண்ணது அந்த ரெண்டு பேர் தான் அதே மாதிரி சேதுராமன் பொன்னுசாமி அருமையான அந்த நாதஸ்வர இரட்டையர்கள் தில்லான மோனம்பாளுக்கு வாசித்தாங்க ஒரு திருமண வீட்டில் பார்த்தேன் அதில் வந்து இப்போ ஐயா சேதுராமன் ஐயா இறந்துட்டார் பொண்ணுசாமி மட்டும் வாசிக்கிட்டு இருந்தார் நான் போய் பார்த்துட்டானே எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா அப்படி கண்ணை தொடச்சிட்டு ஒரு கை மட்டும் நாதஸ்வரம் ஊதிக்கிட்டு இருக்கு லியோனி என்னையால் வாசிக்கவே முடியல அண்ணன் கூட வாசித்து பழகுனது ஒரு கை மட்டும் நாதஸ்வரம் ஊதுறத உண்மையிலே கேட்டோன்னே அந்த ரெண்டு பேருக்கு இருந்த அந்த அற்புதமான அந்த நட்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த நட்புக்கு இணையான ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்கள் பாருங்க ஒரு பூட்டு உடைக்கணும் அந்த பூட்டை உடைக்க முடியல சுத்தியில வச்சு ஓங்கி அடிக்கிறான் தெரிச்சிருது பூட்டு ஆனால் சாவி சீக்கிரம் திறந்துருது பூட்டை சுத்தியலும் சாவியும் பேசிக்கிருச்சு ஆமா இந்த பூட்டை நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தானே உடைக்கிற ஆனால் நீ தூண்டாக இருந்துக்கிட்டு படக்குன்னு திறந்துடுறிய அப்படின்னு அப்போ சாவி சொன்னிச்சு நீ வெளியிலேருந்து பூட்டில் வேலை செய்கிற நான் பூட்டினுடைய உள்பகுதியில் நான் இறங்கி வேலை செய்கிறதுனால தான் ஒரு நிமிஷத்தில் நான் அதை திறக்க முடியுது நண்பன் என்பவன் யார் என்று பெற்றிடம் தந்தையிடம் அண்ணனிடம் தம்பியிடம் நண்பர்களிடம் சொல்ல முடியும் கடந்த வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு எழுபது ஆண்டு காலியர் அன்பழகன் என்ற இணையான ஒரு உலக அரசியலில் சொல்கின்ற அளவிற்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு ஒரே அரசியல் கொள்கையில் நட்பால் வாழ்ந்துக்கூடிய இருவர் வெவ்வேறு ஜாதி விதமான படிப்பு இருவரும் வெவ்வேறு விதமான சேர்ந்தவர்கள் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த நட்பு நீடித்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் நட்பினுடைய மிகப்பெரிய வலிமை காரணம் நட்பு எப்படி வேணாலும் மாறும் அது வந்து இங்கிறதுக்கு பயன்படும் பனிக்கட்டி மாறிச்சுனாக்க ஒத்தனம் கொடுக்க பயன்படும் குவானங்கள் தயாரிக்க பயன்படும் ஆவியா மாறுச்சுன்னா அது வந்து மூக்கில் ஏதாவது சளி கிளி பிடிச்சினா உறிஞ்சிக்கிறோம் மூன்று நிலைகளில் நீர் எப்படி பயன்படுதோ அதே மாதிரி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக தன் நிலையை மாற்றிக்கொள்பவன் யார் என்று பார்த்தால் உறவினர்களை விட நண்பர்கள்தான் நண்பர்கள்தான் நண்பர்கள்தான் என்று சொல்லி நண்பர்கள்தான் உறவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களை விட நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே என்று சொல்லி உலகில் மிகப்பெரிய பணக்காரன் யார் என்று சொன்னால் மிக நல்ல நண்பர்களை பெற்றவன் தான் சிறந்த பணக்காரன் என்று சொல்லி நல்ல நட்போடு வாழ்வோம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நட்பு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தமிழன் என்ற உணர்வு நமது நட்பை பலப்படுத்தும் பலப்படுத்தும் என்று சொல்லி அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் நண்பர்களே நண்பர்களே என்று சொல்லி இந்த தை திருநாள் தமிழர் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்